ரொம்ப சுருக்கமா சொன்னாங்க வேலை செய்யற மனுஷ இயந்திரம் தான் பெண் ஒப்பன் அது உண்மைதான் யா இப்ப நம்மள மாதிரி சில பேர் நினைப்பானுங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒரு ஆம்பளை பெரிய ஆளு அப்படின்னு எனக்கு அப்படி ஒரு எண்ணம் ஒரு முறை இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் என்ன நீ என்னமா பெருசா வீட்டுல டீச்சரா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு போ நான் வீட்டுல இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நாள் வீட்டுல இருந்து பண்ட பாத்திரம் எல்லாம் கழுவி பார்த்தேன் அச்சே கப்பா பத்து பதினோரு மணிக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல என்னால அள்ளி சுட்டி போட்டுட்டு நான் கரெக்ட் கரெக்டா நடந்தே போயிட்டேன் ஆபீஸுக்கு இங்க இருந்து கார் ஓடல கார் வாங்கி எடுத்துட்டு போயிட்டாங்க வேலைக்கு போறவனுக்கு வேலைக்கு போற ஒரு வேலையா வேலை வீட்டுல இருந்து வேலை செய்யறாங்க பாரு உங்களுக்கு வேலை மேல வேலை நீங்க செஞ்சு பாத்துருந்தீங்களா தெரியும் ஆம்பளைங்க எல்லாரும் சிரிக்கிறீங்க நல்லா தெரியும் நீங்க செஞ்சது இல்லை அப்படின்னு சில ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சொன்ன மாதிரியே பெண் முயற்சி எடுத்துதான் அந்த குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு இருப்பாள் அதுக்கு ஆதரவு கூட தெரிவிக்காம அநியாயமா அவங்க காலை வாரி விடுவாங்க இதே மாதிரி ஒரு பூசையில விசுவாசிகள் மன்றாட்டு அந்த அம்மா ரெண்டு மூணு பெட்டிஷன் போடிச்ச கடவுள்கிட்ட என் குடும்பத்துல நல்ல அமைதி நல்ல உணமாண்டவரே அப்படி இப்படி அப்படின்னு சாமியாரு எல்லாம் நிறைவேறுவதாக அப்படின்னு தெரிஞ்சதுக்கு ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதுங்க நீங்க தெரியும் அமெரிக்கால எல்லா வீடுகளுக்கும் ஆண்களுக்கு ஒரு கிளாத்தட் பெண்களுக்கு ஒரு கிளாத்தட் இருக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் பெண்களோட கிளாத்தட் தவிர்த்து பல அழகு சாதனை பொருட்கள் தயாரிக்கிறார்களே அந்த நிறுவனங்களின் முன்னேற்றத்தை வேண்டுமானால் பெண்களை மீண்டும் காரணமாக சொல்லலாமே ஒழிய ஒரு குடும்ப முன்னேற்றத்துக்கு காரணம் என்று கண்டிப்பாக எடுத்து போயிட்டு எடுத்து போய் போட்டோ எடுக்க மாட்டேன் மம்மியை போட்டோ எடுக்க மல்லியை போட்டோ நம்ம நடுவரே பாருங்களேன் ஒரு ஒரு நகை உண்டா ஒரு பட்டு ஆடை உண்டா ஒரு மேக்கப் தான் உண்டா எவ்வளவு சிம்பிளா ஒரு குடும்பத்தை நடத்துறாங்க பாருங்க நான் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆச்சுன்னா நமக்கெல்லாம் பிளட் பிரஷர் உங்களுக்கே தெரியும் ஆனா அதுக்கெல்லாம் நவீன மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் வந்துருச்சு கவலைப்பட வேணாம் ஆனா மருந்தே இல்லாத ஒரு பிரஷர் இருக்குங்க உங்களுக்காக தெரியுமா இருக்கிறது என்று நான் சொன்னால் அது வந்து மிக இல்லை அதுக்கு ஆண் என்ன பதில் சொல்றான் பாருங்களேன் அடுத்த அடுத்தாவது சங்கதியெல்லாம் நம்ம கேண்டி பட்டு நம்ம கேண்டி பாருங்க அவரு அவனுக்கு வந்து இந்த பியர் பிரஷர்ல அவன் அஃபெக்டே பண்ண முடியாது அவங்க தாட்டுக்கு அவன் வந்து உழைச்சிட்டு சம்பாதிச்சுட்டு வந்து என்ன நினைக்கிறாங்க அவன் கண்டிப்பா ஆனா ஒவ்வொரு தடைக்கு பிறகு அவங்களுக்கு வந்து தங்கச்சியோட திருமணமும் அப்பாவின் ஆபரேஷனும் முன்னேறமும் அவங்க கண்ணை வந்து வளர்ச்சது திருப்பி ஒவ்வொரு போயிட்டே இருக்காங்க இந்த உலகத்துல பெண்கள் இருக்கிறதாலதான் ஆண்களுக்கு ஆறுதலே கிடைக்குது எந்த குடும்பத்திலும் சண்டை போட்டாங்களா இல்ல மருமகள் நாத்து நாடு சண்டை போடாம இருந்திருக்காங்களா ஒவ்வொரு குடும்பத்தையும் பண்றாங்கன்னா அந்த குடும்பத்தின் ஒரு இணைப்பு பாலனாக அவர் நல்லா தடுக்கிறார் நீங்க